ரிபுகீதை நாற்பத்து நான்காவது அத்தியாயம் பரமசிவ கருணைக்கு முக்கிய ஹேத்துவான நிதித்தியாசனமுடன் இந்நூலின் மகத்துவம் சொல்லி முடித்தல் இந்த விதம் தான் செய்த உபதேசத்தால் இருமையிலா கண்டபர போதம் பெற்று தொந்தமுறும் பந்தமெலாம் உடனே தீர்ந்து தூயபரமானந்தம் அனுபவித்து புத்தியிலோர் நச்சலனமிலா நிதாகன் தன்னை புறையற்ற அறிவு முனிவன் பரிவாய் நோக்கி சந்ததமும் சகலர்க்கும் ஹிதமேயாக சாரமதாய் மீளமும் இவ்வச்சனம் சொல்வான் உத்தமமாம கடபர ஞானம் பேற்று உலக முதல் வாசனைகள் அனைத்து நீங்கி அத்வைதானந்த அத்வைதானந்தமிகும் ஜீவன் முக்தி அடைந்தவனாய் கிருத கிருத்தன் நானாய் மைந்தான் புத்தி மிகுந்துலகில் மிகுந்துலகிலுள முமுஷுவெல்லாம் பூரணமாம் சிவகருணை பொருந்து மட்டும் நித்தமுமே ஆதரவாயடைவிடாமல் நிதித்தியாசம் செய்யும் வகையை நிகழ்த்த கேளாய் நான் தானே அழிவற்ற சத்ஸ்வரூபம் நான் தானே அமலமதாம் சித்ஸ்வரூபம் நான் தானே ஆனந்த கனஸ்வரூபம் நான் தானே அகண்டைக ரசஸ்வரூபம் நான் தானே அகண்ட பர மான்மரூபோம் நான் தானே அமல பர சிவஸ்வரூபோம் நான் தானே அகண்ட பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நிர்குணமாம் பிரம்மரூபம் நான் தானே நிர்மலமாம் பிரம்மரூபம் நான் தானே நிஷ்களமாம் பிரம்மரூபம் நான் தானே நிஷ்கிரிய பிரம்ம ரூபம் நான் தானே நிச்சலமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நிரஞ்சனமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நிறைந்த பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நிரமயமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நிரவரண பிரம்ம ரூபம் நான் தானே நிரந்தரமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நீ கமில பிரம்ம ரூபம் நான் தானே நிர்பயமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நிரதிசய பிரம்ம ரூபம் நான் தானே நிகரில் பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நித்தியமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நிலை பெற்ற பிரம்ம ரூபம் நான் தானே சத்தியமாம் பிரம்ம ரூபம் நான் தானே சலமற்ற பிரம்ம ரூபம் நான் தானே அத்வைத பிரம்மரூபம் நான் தானே அயலற்ற பிரம்மரூபம் நான் தானே சொத்த பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நாசமில பிரம்மரூபம் நான் தானே நவை மறுவ பிரம்மரூபம் நான் தானே பாசமில பிரம்மரூபம் நான் தானே பங்கமுற பிரம்மரூபம் நான் தானே சாசுவத பிரம்மரூபம் நான் தானே சங்கமில பிரம்மரூபம் நான் தானே நேச நேசபர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே அகிலமுமாம் பிரம்மரூபம் நான் தானே அனைத்துமில பிரம்மரூபம் நான் தானே இகழ்விலதாம் பிரம்மரூபம் நான் தானே ஏகபர பிரம்மரூபம் நான் தானே சுககணமாம் பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே சுத்த பர பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே துகளில் பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே சண்மயமாம் பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே சதானந்த பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே சின்மயமாம் பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே சிதாகாச பிரம்ம பிரம்மரூபம் நான் தானே நன்மயமாம் பிரம்ம ரூபம் நான் தானே நானான பிரம்ம ரூபம் நான் தானே நிர்மலமாம் பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நித்தியபர பிரம்ம ரூபம் நான் தானே சுத்தபர பிரம்ம ரூபம் நான் தானே புத்தபர பிரம்ம ரூபம் நான் தானே முக்தபர பிரம்ம ரூபம் நான் தானே திருப்தபர பிரம்ம ரூபம் நான் தானே சித்தபர பிரம்ம ரூபம் நான் தானே நிமலபர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் வெகுவிதமாய் விளம்பி என்ன வேதாந்தத்தில் விதித்தமகா வாக்குகளின் பொருளை ஓந்திங்கு அகமனிசம் அகண்டபர பிரம்மென்றும் அகண்டபர பிரம்மமதே அகமதென்றும் விகலமர வெகு காலம் பிரியமோடு வேறறவே நிதித்தியாசம் செய்வோருக்கு மிகவரிதாம் பரமசிவ கருணையுண்டாய் மெய்யுணர்வானந்த பர ஞானம் தோன்றும் ஆதலினால் உலகில் உள மூச்சுவெல்லாம் அத்தியந்த ஆதரவோடாசான் முன்பாய் வேதமுடி விரித்த மகா வாக்கியத்தின் வேறற்ற அகண்டார்த்த நிர்ணயத்தை நீதியுடன் கேட்டதனை மனநம் செய்து நிரந்தரமாய் மற்றதனை நிதி தியாசித்து சாதகமாம் சிவனர் உளால கணஞானம் சார்ந்ததனால் மோட்ச சுகம் சார வேண்டும் ஆசிரியன் முன்பாக அகண்டார்த்தத்தை அடைவாக அறிவுற்றமான அறிவுற்றமானந்த தேசிகனை திரவியமே முதலிருந்தும் திருடமான லோபத்தால் பூஜியானேல் மோசனமே இல்லாதவனாய் கும்பி பாகம் முதலியதில் வீழ்ந்திடுவன் ஆதலாலே தேசிகனை ஆவி பொருள் அக்கையாலே தினந்தினமும் பூஜிக்க வேண்டுமானான் இந்த விதம் அருள் வடிவாய் எழுந்த ஈசன் யாவர்க்கும் ஹிதமாக அருளி செய்த அந்தமிலா கண்டபர சிவஞானத்தை அழுக்கரவே நிதாக நின குறைத்தேன் அன்பாய் பந்தமெலாமை பதுவாமி ஞானத்தை பகந்தபடி பங்கமர கேட்டடைந்தோர் சிந்தை முதல் பந்தமெல்லாம் உடனே தீர்ந்து சின்மயமாம கண்டபர சிவமேயாவர் இன்னவிதம் மருளியிடும் ஆசன் வாக்கை ஹீனமிலா நிதாக முனி கேட்டலோடும் மன்னிய நல்லன்புடனே எழுந்திரிஞ்சி மனைமக்கள் யாவையுமே குருவுக்கீந்து தன்னையுமே சுதனாக உதகத்தோடு தன் குருவுக்கு குருவுக்கிந்தவனாய் தனதான்யாதி பின்னுமுள எப்பொருளும் அன்னோனுக்கே பிரியமூடன் அற்பித்து போற்றலுற்றான் அநாதிபவ வாரிதியில் ஆழ்ந்த என்னை அகடபர ஞானமெனு நாவாய் கொண்டு சாதனமாம் பரபிரம்ம தீரத்தின் கண் சகஜமதாயேற்றிய சத்குருவே போற்றி விநாசமுருந்தேகாதீனான் என்றெண்ணி விதம் விதமாம் துன்பம் மிகுந்திருந்த என்னை அநாமயமாம் பரபிரம்மோனி என்றோதி அகண்ட சுக நல்கிய சத்குருவே போற்றி அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் அதுதானே நீ என்றும் உபதேசித்து ஜெகமுதலீ துண்மயதாம் ஜடனான் என்னும் சங்கையலாம் நீக்கிய சத்குருவே போற்றி விகலமுறோ கர்மத்தால் கதியுண்டென்று வெகு காலம் மயக்கமுடன் சுழன்று என்னை தகமை மேகம் அகண்டபர ஞானம் தந்து தற்பரமே ஆக்கிய சத்குருவே போற்றி அருளடிமா எழுந்தருளி என்னை ஆண்ட அகண்டபர உருவான குருவே போற்றி சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அறியபர குருவே போற்றி நிர்மலமாய் நிஷ்களமாய் நிகரில்லாதாய் நீக்கமர நிறைந்த பர குருவே போற்றி பரசிவமாய் பராத்பரமாய் பரமான்மாவாய் பரபிரம்மமான பர குருவே போற்றி விமலமதாய் வேறற்ற அகண்டகார விற்த்தியினில் விளங்கிய சத்குருவே போற்றி அமலமதாய கண்டபர வித்தையாகி அவித்தையலா நீக்கிய சத்குருவே போற்றி நிமலமதாம் வித்யைக்கும் அப்பலாகி நிஷ்சலமாய் நின்ற பர குருவே போற்றி சமமதுவாய் சற்றும் ஒரு சங்கமின்றி சன்மாத்திரமான பர குருவே போற்றி சத்திய சீத் சுககணமாங்குருவே போற்றி சலனமிலா சாந்தபர குருவே போற்றி நித்திய நீர்குணமான குருவே போற்றி நிரஞ்சனமாய் நின்ற பர குருவே போற்றி சுத்தபர வெளியான குருவே போற்றி சூக்மாய் நிறைந்த பர குருவே போற்றி அத்வைத பூரணமாங்குருவே போற்றி அகண்டமதாம் சத்குருவே போற்றி போற்றி சகலமுமே தட்சிணையா குருவுக்கீந்து சலனமிலா பக்தியுடன் நெருஞ்சி ஏத்தி நிகரலதாம் பணிவிடைகள் செய்யும் அந்த நிதாக முனி தனி நோக்கி குறவன் சொல்வான் மகிழ்வுடன் நீ பணிவிடைகள் செய்ததால் யான் மகத்தான சந்தோஷம் மறுவலானேன் தகுமகனே இனியவையும் உன்னால் செய்ய தக்கதிலே தன்ய கிருதார்த்தன் நீயே புத்திரனே அத்தியந்த திருடமையாக பூரணமாம் பரபிரம்ம போதம் பெற்றாய் மித்யதாம் சம்சாரம் அனைத்து நீங்கி மையுணர்வானந்த பர பிரம்மமானாய் சத்தியமேயாகினு நீ விதைக மூக்தி சாருமளவகம் பிரம்ம நிச்சயத்தை நித்தமுமே ஆதரவாய் இடைவிடாமல் நிரந்தரமாய் பழகி நிஜ நிலையில் நிற்பாய் அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்துக்கு அயலவையும் மோட்சத்துக்கு ஏதுவல்ல அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயம் தான் அகண்டபர மோட்சத்துக்கேதுவாகும் அதிதிடமாமகம் பிரம்மா நிச்சயத்தை அனவரதம் மாதரவாய் பழகுவோர்க்கே அதிதிருடமாமகம் பிரம்மா நிச்சயத்தால் அரிதான மோட்ச நிலை எளிதெய்தும் வேதமுராகம் பிரம்மா நிச்சயம் தான் பின்னமிலா அகடபர மோட்சமாகும் ஏதுமிதிலையமிலை சத்தியம் தான் ஈசனிரு பதத்தானை சத்தியம் தான் ஆதலினால் முமுட்சுவெலாம் மறைந்தவண்ணோ அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் சாதித்தே அகண்டபோதம் சார்ந்ததனால் மோட்ச நிலை சார வேண்டும் கலனமிலா கண்டபர மோட்சத்துக்கு காரணமா மகம் பிரம்ம நிச்சயத்தை சலனமர திருடமாக தருவதற்கு சாற்றிய விண்ணூலன மற்றவையுமில்லை நிலைமருவும் பரமசிவன் எனக்கு நேரே நிகழ்த்திய இந்நூலுக்கு நிகரொன்றுண்டோ பலவிதமாம் உலகத்தும் இந்த நூலே பரவே அவன் நூலுக்கும் சாரமாகும் சகலவித மறையிலுணர் சாரமீதே சகல மறை முடிவிலுணர் சாரமீதே சகலவித நூல்களிலும் சாரமீதே சகல இதி காசத்தும் சாரமீதே ಸಕಲವಿಧ ಗುರುವರುಳು ಸಾರಮೀದೆ ಸಕಲ ಜಪ ತವನ ಸಕಲ ಸಕಲವಿಧ ಭುವನತ್ತು ಸಾರಮೀದೆ ಸಕಲ ಪೊರಗಳು ಮಗಾ ಸಕಲ ಸಕಲವಿಧ ಜನನ ಮೋಕ್ಷ ಮೀದೇ ಸಕಲರ್ಕುಲಭ ಮೋಕ್ಷ ಮೀದೇ ಸಕಲವಿಧ ತುಯರುಮಿಳ ಮೋಕ್ಷ ಮೀದೇ ಸಂತತು ಸುಖ ಮೋಕ್ಷ ಮೀದೇ சகலவித புலனுமில மோட்சமீதே சந்ததமும் பூரணமா மோட்சமீதே சகலமதின் சாரமதா மோட்சமீதே சந்ததமும் சாம்ராஜ்ய மோட்சமீதே சிரவணமே முதலியதை செய்ததாலே சின்மாத்திரமாகுவதாம் மோட்சமீதே தரளமனோ விகல்பமெல்லாம் தவிர்தலாலே தன்மாத்திரமாகுவதாம் மோட்சமீதே விரவு ஜகம் முதலியதை விடுதலாலே விசேஷமர நிற்பதுவாம் மோக்ஷமீது சரமச்சரம் எவையுமிலாதிகதலாலே சத்திய சத்தியச்சீர் சுககனமாம் மோக்ஷமீது இவ்விதமாமகிமை மிகவும் இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக கருணையாலே திவ்ய மங்கள வடிவாய் எழுந்த ஈசன் திகத்தியவா நிதாக நினை தலைமையாக்கி செவ்விய சுகர் முதலாம் முனிவர்க்கெல்லாம் சிந்தையினில் செரியும் மனம் செப்பினேன் இங்கு அவ்விதமாம் இது கேட்ட இவர் எல்லோரும் அகண்டபர போதத்தால் அதுவேயானார் எந்த விதம் கம்பீர வாக்கினோடே யாவரையும் நோக்கி ரிபூஷித்தலோடும் அந்தமிழாமகை உடனே நிதகனாங்கே ஆனந்த வாரிதியில் அமர்ந்து நின்றான் சுந்தரமாம் நிதாகரிபு சம்வாதத்தை சுகராதி முனிவரலாம் கேட்டங்கத்தால் பந்தமிலா பரபிரம்ம போதம் பெற்ற பரபிரம்ம வடிவாகி பாசம் தீர்ந்தார் பிந்தி மகா முனிவரலாம் மகிழ்வு கூர்ந்து பிரியமுடன் ரிபு முனியை வணங்கி சொல்வார் பந்தமிலா பரகுருவே கருணையாலே பரமசிவன் அருளியவார கண்டஞான சிந்துவினை எங்கட்கின்றுபதேசித்து சிந்தை முதல் பந்தமெல்லாம் உடனே தீர்த்தவ் அந்தமிலா அகண்ட பரமானந்தத்தை அளித்தனின் கருணையினை என் சொல்வோம் யாம் சலனமிலா சத்குருவேனின் பாதத்தை சரணமதாச்சார் என்ற எம்மையெல்லாம் அலையில் பரமானந்தம் அடையும் வண்ணம் அவிதை முதல் அநாதிபவாரினின் உதவு பெற அகண்டபர பிரம்ம ஜான உபதேசம் என்னும் மகானாவை கொண்டே இலகு பர பிரம்மம் எனும் தீரத்தேற்றி இவ்வவமீண்டணுகாமல் ஆண்டாயன்றோ ஆதலினால் தந்தையுனி தாயுனியே அதிசயமாம் மற்றும் உள பந்துனியே சாதகமாம் சத்குரு நீ சகலமுமே நீ என்று வணங்கியே தீ சீதளமாம் மனதுடனே பவதபங்கள் சிறிதுமிலா சின்மாத்திர நிஷ்டை கூடி ஆதிமுடி ஒன்றுமிலா அகண்டானந்த ஆழியினில் அசஞ்சலமாய் அவந்தாரன்னோர் இந்த விதம் ரிபுமுனுவன் கைலாசத்தில் யமதீசன் கருணையினால் அடைந்த நூலை பந்தமர நீதாகன் முதல் முனிவர்க்கெல்லாம் பகந்தவரை பரவடிவாய் செய்த பின்னர் அந்தமிலா ஆனந்த தமந்து நின்றான் அவ்விதமே நினைக்கிதனை சௌவ்யா சுந்தரமாய் அருள் செய்தேன் இனி ஞானாங்கம் சூக்ஷமமாய் அருள் செய்வேன் இதனை கேளாய் உலகினிடை அந்தனரே யாதியாக உற்பத்தி பொருந்தியிடும் ஜீவரெல்லாம் இலகுமரை விதித்தபடி முன்பு கர்மோ இகழாது செய்ய வேண்டும் செய்யும் காலை திலகமதாமறைமொழியில் விதிக்கப்பட்ட திவ்யமாம் விபுதியினை நியமமோடு சலனமர சந்ததமும் தரிக்க வேண்டும் சற்றுமிதில் அனாதரவே செய்ய ஒண்ணாம் பூதியினால் அங்கமெல்லாம் நன்றாய் பூசி புரிவில் திரி புண்டரமும் அணிந்து கொண்டு மாதவனே நியமமுடன் ருத்திராட்ச மாலைகளும் சிரம் முதலில் தரித்து கொண்டிங்கு ஓதியிடும் ருத்திர பஞ்சாட்சராதி உத்தமமா மந்திரமும் ஜபித்து கொண்டு நீதியுடன் நிகழ் மகாலிங்கத்தின் கண் நித்தியமாய் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் அத்தனுடை பூஜனை போல் அன்பர் பூஜை அனுதினமும் ஆதரவாயற்ற வேண்டும் உத்தமமாயோதிய ஓர் சிவஸ்தலத்தில் உடலுள்ள பர்யந்தம் வசிக்க வேண்டும் சுத்தமதாம் சிவநாம கீர்த்தனத்தை சோர்வரவே சந்ததமும் செய்ய வேண்டும் மெத்தவுமே உத்தமமாம் சாம்பமூர்த்தி மேனியுடை பாவனையும் பண்ண வேண்டும் வேத அதிகாரமுளோர் விதித்த பண்ணோ விகலமர யாவையுமே செய்ய வேண்டும் ஈதிலதிகாரமிலா சூத்ராதி யாவருமே சிஸ்ரூஷையாதி கர்மம் நீதியொடு நழுவாது செய்து கொண்டே நிர்மலமாம் விபூதியுடை தாரணாதி சாதனமோடேதும் ஒரு சிவஸ்தலத்தில் சந்ததமும் சலியாது வசிக்க வேண்டும் தகைமை மிகும் விபூதியுடை தாரணத்தும் தவிராமல் ருத்ராட்ச தாரணத்தும் மகிமை மிகும் சிவநாம கீர்த்தனத்தும் மகேசனுடை தியானத்தும் சிவஸ்தலத்தில் இகழ்வரமே வாசத்தும் உலகில் உள்ளோர் யாவர்க்கும் அதிகாரம் இருப்பதாலே ஜெகமதனில் முமுட்சு வேளாம் முறையாய் இங்கு சாட்சியை செய்கையினை செய்ய வேண்டும் மாதவனே ஓதியை செய்கையெல்லாம் மகத்தான ஞானாங்கம் என்னலாகும் ஓதியை வங்கமுடன் சிரவணாதி உற்றவரே பரமசிவன் அருளினாலே ஆதிமுடி ஒன்றுமிலா கண்ட ஞானம் அடைந்ததனால் அஜானம் மனித்து நீங்கி பீதி செய்யும் மனாதிபவ பந்தம் தீர்ந்து பின்னமிலா பரபிரம்ம சொருபமாவர் பூதியினால் அணிந்த திரி புண்டராதி பொருந்தினரே வேதாந்த விசாரம் தன்னில் ஏதமிலா அதிகாரம் இசைந்தோராவர் இதரெல்லாம் அதிகாரியாக மாட்டார் வேதமுடி இவ்விதமே விதிப்பதாலே வேத விதி கயலான விதியொன்றுண்டோ ஆதலினால் அறிந்த அதிகாரம் பெற்றே அகண்டபர விசாரணையை செய்ய வேண்டும் அருந்தவனே விபதியுடை தாரணாதி அங்கமெலாம் இல்லாமல் சமதமாதி விரிந்த திட சந்நியாசியான போதும் விசாரணையில் அதிகாரியாகானோ பொருந்தியவன் விசாரணையே செய்த போதும் பூரணமாம் பரமசிவன் அருளிலாதால் நிரந்தரமாம் பரபிரம்ம ஞானம் சாரான் நிகழ்த்தியது நிச்சயமே ஐயமில்லை பலவிதமாய் உரைத்தென்ன பகந்தவண்ணோ பழுதற்ற ஞானாங்கம் பற்றினோராய் சலனமராயின் நூலை விசாரிப்போரே சம்புவினால் சாற்றிய விண்ணூலின் ஞானம் அலைவரவே அடைந்ததனால் அகண்டானந்தம் ஆனந்தம் அமைவுற்றவ் அகண்ட பரமாவரென்றே இலகியிடும் சண்முகவன் ஜெய்கிஷவ்யற்கு இணையற்ற இந்நூலை உபதேசித்தான் அவ்விதமே சூதமுனி இந்த நூலை அகில மகாமுனிவர்க்கும் அருளி செய்தான் செவ்வியதாம் இந்நூலை கேட்டதோடும் சென்மயமாம் பரபிரம்ம ஞானமேவி திவ்யமாமானந்தம் அனுபவித்து திருப்தியோடம் முனிவரலாங்குருவை நோக்கி தவ்வியிடா அன்புடனே எரிஞ்சியேத்தி தத்பரமே தாமாகி சூத மகா முனிவரனோ இந்த வண்ணம் சூக்ஷாமின் நூலை முனிவர்க்கெல்லாம் வேதமர உபதேசித்தவரை எல்லாம் பின்னமிலா பரபிரம்ம வடிவையாக்கி போதகனமான பர சிவத்தை நோக்கி பூரணமாம் அன்புடனே இறிஞ்சி ஏத்தி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆனந்த சிந்துவினில் அமர்ந்து நின்றான் கல்பித்தமாம் பேதமெல்லாம் போக்கும் இந்நூல் களங்கமில்லா பரபிரம்மம் ஆக்கும் இந்நூல் நிர்பயமாம் நிஷ்டையினை அளிக்கும் இந்நூல் நிறைதிசையானந்தத்தை நல்கும் இந்நூல் அற்புதமாம் இந்நூலின் கவியிலக்கம் ஆயிரமோடொன்பானூர் நான்காகும் பற்பலவா நூலை எல்லாம் வெட்டி நூலை பறிவுடனே முமுட்சுவெல்லாம் பார்க்க வேண்டும் சுகமுறமே இந்நூலை உபதேசித்த சூத மகா முனிவர் இரு பதங்கள் போற்றி விகலமர அன்னோனுக்கு உபதேசித்த வியாச மகா முனிவர் இரு பதங்கள் போற்றி அகமரவே வினவீடும் ஜெய்கிஷவ்யன் மகா முனிவரின் பதங்கள் போற்றி திகழ்வுடவே அன்னோருக்கு உபதேசித்து தெரிவித்த சண்முகவன் பதங்கள் போற்றி அருளுடனே அன்னோனு குபதேசித்த அம்பிகையின் திவ்யனர் சரணம் போற்றி நிர்மலமாய் வினவியிடோ நிரகநாதி நிகில மகா முனிவரின் சரணம் போற்றி இருளறவே அன்னோரு குபதேசித்த இணையற்ற அறிவு முனிவன் சரணம் போற்றி பரிவுடனே அன்னோனு குபதேசித்த பராத்பரமாம் பரமசிவன் சரணம் போற்றி அகிலவதிஷ்டான பர சொருபம் போற்றி அனைத்துமில்ல அத்வைத்த சொருபம் போற்றி துகளனுக துரிய பர சொருபம் போற்றி துரியத்தும் மதித்த பர சொருபம் போற்றி அகமருவா அகண்டபர சொருபம் போற்றி ஆன்மாவு கவின பர சொருபம் போற்றி நிகரெழுதாய் நின்ற பர சொருபம் போற்றி நீக்கமர நிறைந்த பர சொருபம் போற்றி சத்போத சுககணமாம் சொருபம் போற்றி சலனமிலா சாந்தபர சொருபம் போற்றி தத்போத சூன்யமாம் சொருபம் போற்றி தன்மயமாய் தனித்தபர சொருபம் போற்றி கல்போல நிச்சலமாம் சொருபம் போற்றி கலங்கமிலா நிஷ்களமாம் சொருபம் போற்றி எப்போதும் இருமையிலா சொருபம் போற்றி ஏகமதாம் பரபிரம்ம சொருபம் போற்றி சத்திய ஜானானந்த சொருபம் போற்றி சகல பரிபூரணமாம் சொருபம் போற்றி நித்திய ஜானானந்த சொருபம் போற்றி நிரஞ்சன நிர்குணமான சொருபம் போற்றி இத்வைத லேசமிலா சொருபம் போற்றி ஏகசிதா காசபர சொருபம் போற்றி அத்வைத்தமான பர சொருபம் போற்றி அகண்டமதாம் பரசுருப்பம் போற்றி போற்றி தேசிகன் தெரிவித்த திறப்படி தீரமாய் நிதித்தியாசம் புரிந்ததால் ஈசன் நல்லருள் பெற்றவர் முக்தியை எய்தலாமென முன்பு விளம்பி மற்று ஏசிலாயிந்த நூலின் மகத்துவம் யாவு மோதி இதனை முடித்திடல் ஆசிலானந்த தாண்டவமாடுனம் அம்பிகேசன்ன அகண்ட சொரூபமே ஆசில் ஆனந்த தாண்டவ மாடுனம் அம்பிகேசன்ன அகண்ட சொரூபமே நம் அம்பிகேசன்ன அகண்ட சொரூபமே ஓம் தத்சத் சர்வம் श्रीरमणार्पणमस्तु விபுகீதை நாற்பத்து நான்கு அத்தியாயங்கள் முற்று பெற்றது மொத்தம் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சிற்றம்பலம்